மணிகண்டன் பந்தளம் சென்ற நல்ல நேரத்தில் பந்தள மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது பந்தளராஜன் மணிகண்டனை குருகுலத்தில் சேர்த்து பாடங்கள் படிக்க வைத்தான் நாட்கள் சென்றது ஒரு நல்ல நாளில் மணிகண்டனுக்கு மகுடம் சூட்ட முடிவு செய்தான் பந்தளராஜன் இது நடக்கக்கூடாது என்று நினைத்தான் ஒரு துன் மந்திரி மாந்திரீகத்தால் மணிகண்டனை படுக்க வைத்தான் மந்திரி பல தேசங்களில் இருந்து வைத்தியர்கள் பலர் வந்தும் மணிகண்டனின் நோயை தீர்க்க முடியவில்லை முடிவில் பரமேஸ்வரனே துறவியாக மாறி மணிகண்டனை காப்பாற்ற வந்தார் மணிகண்டன் குணமடைந்தார் பந்தளராஜன் சந்தோஷமடைந்தான் துன்மந்திரியோ அடுத்த திட்டத்தை செயல்படுத்த அந்த புறத்திற்கு நடந்தான் எறும்பு ஊற ஊற பாறை தேயும் என்பார்கள் மந்திரியின் போதனைப்படி மகாராணி நடிக்க ஆரம்பித்தாள் புலிப்பால் கொண்டு வர புறப்பட்டான் மணிகண்டன்